திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி தென்கரை ஸ்தலம் நாலூர் மயானம் திருச்சிற்றம்பலம் பாலூரொம்மல்லை பாம்பும் பனிமதியும் மத்தமும் மேலூரோ செஞ்சட்டையான் வெண்ணூல் சேர்மார்பீனான் நாலூர் நம்பான் தன்னடி நினைந்து மாலூரு சிந்தையற்பால் வந்தூரமரு பிறப்பே சூடும் பிறை சென்னி சூழ்காடிடமாக ஆடும் பறை சங்கு ஒலியோடழகாக நாடும் சிறப்போபாம் நாளூர்மயானத்தை பாடும் சிறப்போர்பால் பற்றாவாம் பாவமே கல்லால் நிழல் மேவி காமுரு சீர்நால்வர் கன்று எல்லா அறனுரையும் இன்னருளால் சொல்லினான் நல்லார் தொழுதேத்தும் நாலூர்மயானத்தை சொல்லாதவரெல்லாம் செல்லாதார் தொல் நேரிக்கே கோலத்தார் கொன்றையான் கொல்பூலி தோலாடையான் நீலத்தார் கண்டத்தான் நெற்றியோர் கண்ணீனான் ஞாலத்தார் சென்றேத்து நாளூர்மையானத்தில் சுலத்தானேன் பார்பால் சுழாவாம் தொல்வினையே கரையார் மணிமிடற்றான் காபாலி கட்டங்கன் பிறையார் வளர் சடையான் பெண்பாக நண்பாய நரையார் பொழில் பூடை சூழ் நாலூர்மயானத்தம் இறையானென்றே தோவார் கெய்தோமா இன்பமே கண்ணார் நூதலான் கனலாடிடமாக பண்ணார் மறை பாடி ஆடும் பரஞ்சோதி நன்னார் புறமேதான் நாலூர்மயானத்தை நண்ணாதவரெல்லாம் நன்னாதார் நன்னெறியே கண்பாவு வேகத்தால் காமனை முன் காய்ந்து கந்தான் பெண்பாவு பாகத்தான் நாகத்தோலாகத்தான் நண்பாவு குணத்தோர்கள் நாலூர்மயானத்தை மயானத்தை என்பாவு சிந்தையார் கிளாயிடர்த்தானே பத்து தலையோனை பாதத்தொரு வீரலால் வைத்து மனையடர்த்து வாழோடு நாள் கொடுத்தான் நத்தின் ஒலியோவாம் நாளூர்மையானத்தன் அத்தன்னடி நினைவார் கல்லல் அடையாவே மாலோடு நான் முகனோ நீடவளரியாய் மேலோடு கீழ்காணா மேன்மையான் வேதங்கள் நாளோடு மாரங்கம் நாளூர்மையான தெம் பாலோடு நெய்யாடி பாதம் பணிவோமே துன்பாய மாஷார் துவராய போர்வையார் பொன் பேச்சு கேளாதே பொன்னியனை நன்னமின்கள் நண்பார் சிவாயவென நாலூர் இன்பாயிருந்தானை ஏத்தோவார்க்கின்பமே ஞாலம் புகழ் காழி ஞான சம்பந்தந்தான் நாலு மறையோது நாலூர்மயானத்தை சீலம் புகழார் சிறந்தேத்த வல்லாறு கேலோ புகழ்வான தின்பாயிரப்பாரே சுவாமி ஞான பரமேஸ்வரர் அம்பாள் ஞானாம்பிகை திருச்சிற்றம்பலம்